கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் தனது பேரருளாலும் பெருங்கிருபையாலும் உலக முஸ்லீம்கள் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு களிமாவாக உலக முஸ்லீம்கள் எல்லோரையும் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே இணைக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலிமாவாக அல்லா ரபுல் ஆலமீன் லாயிலாக இல்லல்லா முஹமது ரசூலுல்லா என்ற கலிமாவின் அடிப்படையிலே உலகளாவிய சகோதரத்துவத்தை முஸ்லீம்களுக்கு அல்லா ரபுல் ஆலமி ஏற்படுத்தியிருக்கின்றான் உலகியல் ரீதியான ஒரு குளோபல் பிரதர்ஹுட் உலகளாவிய சகோதரத்துவம் உருவாக வேண்டும் என்ற இந்த கொள்கை எல்லா தரப்பினரிடத்திலும் எல்லா சமயத்தினரிடத்திலும் எல்லா நாட்டினரிடத்திலும் இந்த எண்ணம் மேலோங்கி இருந்தாலும் இப்படி ஒரு உலகளாவிய சகோதரத்துவத்தை ஒரு குளோபல் பிரதர்ஹுடை எந்த கொள்கையாலாவது அல்லது எந்த ஒரு சிந்தனையாளர்களாலாவது உருவாக்க முடிந்ததா என்றால் உலம் உலகம் உருவாகி இத்தனை ஆண்டுகளில் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் லா இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற இந்த ஏகத்துவ கலிமாவின் அடிப்படையில் இந்த ஏகத்துவ ஈமானின் அடிப்படையில் மட்டும்தான் உலகளாவிய சகோதரத்துவத்தை உருவாக்க முடியும் என்பதை உலகத்திற்கு முதன் முதலாக பிரகடனப்படுத்தி அதை எம்பெருமான ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உலகத்திலே செயல் ரீதியாக சாதித்தும் காட்டினார்கள் அந்த அடிப்படையில் தான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் உலகத்தில் உள்ள அல் முஸ்லிமோன மசலுகும் க மசலில் ஜசதில் வாஹித் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் யார் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கலிமாவின் அடிப்படையிலே என்ற ஏகத்துவ வார்த்தையின் அடிப்படையிலே ஒன்றுபட்டார்களோ அந்த எல்லா முஸ்லிம்களும் உடலினுடைய பல ஒரே உறுப்புகளை போன்றவர்கள் ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள் இதர்ஷ்டக்கல் உதவும் மின்ஹா அந்த உறுப்புகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு பழுதுபட்டாலும் வேதனைப்பட்டாலும் இஷ்டக்கல் ஆதா குல்லுஹோ உடல் முழுவதுக்குமே அந்த வேதனை ஏற்படும் அதுபோன்ற உலகத்தில் எந்த ஒரு மூலையிலே எந்த ஒரு பகுதியிலே எந்த ஒரு முடுக்கிலே ஒரு சாதாரண முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் அதனை எப்பொழுது வேதனையாக நினைப்பார்களோ அப்பொழுதுதான் ஒரு உலகளாவிய குளோபல் பிரதர்ஹுடை உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்க முடியும் என்ற சித்தாந்தத்தை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலகத்திற்கு உருவாக்கினார்கள் அறிவித்தார்கள் பிரகடனப்படுத்தினார்கள் அவர்கள் செய்த பிரகடனம் இன்று இல்லா உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவத்தை குளோபல் பிரதர்ஹுடை உருவாக்கி இருக்கிறது என்பது யதார்த்தமான நிதர்சனமான உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சத்தியமான உண்மையாகும் உலகில் முஸ்லிம்கள் எந்த மூலையில் வசித்தாலும் எந்த முடுக்கில் வசித்தாலும் அவர்கள் எல்லோருமே சகோதரர்கள் என்ற சகோதரத்துவத்தை எம்பெருமான சல்லல்லா அலுவலாம் அவர்கள் காட்டி சென்றார்கள் உருவாக்கி சென்றார்கள் இந்த ஏகத்துவ கலிபாவின் அடிப்படையிலே இந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற இந்த திருவாசகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் உலகம் எதிர்பார்க்கக்கூடிய சகோதரத்துவத்தை உருவாக்க முடியும் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் அதிலே பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுவிட்டு சென்றார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே இன்று உலகத்தில் எந்த ஒரு மூலையிலே முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம்கள் வேதனை செய்யப்பட்டாலும் செய்தி தெரிந்த உடனேயே சக முஸ்லீம்கள் ரத்தம் கொதிக்கின்றது உணர்வு துடிக்கின்றது ஆஹா நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்களே நம்முடைய முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்களே அது இருந்தாலும் சரி அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி சிரியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களாக இருந்தாலும் சரி அல்லது லிபியாவில் தற்போது நடந்ததாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பகுதியிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாலும் அது உலகத்தில் உள்ள மற்ற முஸ்லிம்களுக்கு ஒரு வேதனையையும் மன உறுத்தலையும் மன கிளேசத்தையும் மனதுக்குள் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகிறது என்றால் இதுதான் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்தி சென்ற இந்த குளோபல் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய சகோதரத்துவத்தினுடைய வெற்றியின் அடையாளம் இது இது வெற்றியின் சின்னம் இந்த கொள்கையின் மூலமாக மட்டும்தான் உலகளாவிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியும் என்ற இந்த சத்தியத்தை பார்த்துவிட்ட இஸ்லாமிய எதிரிகள் இதை பார்த்துத்தான் பொறாமைப்படுகின்றார்கள் புச்சரிப்படைகின்றார்கள் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு ஹிந்து தாக்கப்பட்டால் மற்ற ஹிந்துக்கள் கொதிப்பதில்லை எங்கோ ஒரு மூலையிலே ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்பட்டால் மற்ற கிறிஸ்தவர்கள் கொதிப்பதில்லை எங்கோ ஒரு பகுதியிலே ஒரு யூதன் தாக்கப்பட்டால் மற்ற யூதர்கள் உலகத்தில் கொந்தளிப்பதில்லை ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன கேடு வந்து விட்டது எங்கோ ஒரு முஸ்லீமிலே ஒரு பகுதியிலே முஸ்லீம் கொல்லப்பட்டால் இங்குள்ள முஸ்லீம் துடிக்கின்றான் எங்கோ ஒரு முஸ்லீமிலே முஸ்லீம்கள் வேதனை செய்யப்பட்டால் எங்கோ ஒரு முஸ்லீம் பெண்மணி கற்பழிக்கப்பட்டால் இங்குள்ளவன் ஏதோ தன்னுடைய மனைவி கற்பழிக்கப்பட்டதை போன்று தன்னுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்டதை போன்று இவன் துடிக்கின்றான் இவனுக்கு என்ன கேடு வந்து விட்டது என்ற இந்த சகோதரத்துவத்தின் வெற்றிதான் இஸ்லாமிய எதிரிகளுக்கு மிகப்பெரிய பொச்சரிப்பையும் பொறாமையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சகோதரத்துவ உணர்வுதான் இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது யார் இந்த குளோபல் பிரதரோட ஏற்படுத்தியது எது இது எதன் மூலமாக இந்த உணர்வு ஏற்பட்டது என்று இன்று வரை அதனுடைய தாத்பரியமும் தத்துவமும் தெரியாமல் இஸ்லாமிய எதிரிகள் தடுமாறி பொறாமைப்பட்டு பொச்சரிப்படைந்து தங்களுக்குள்ளே எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே இத்தகைய நிலை உலகம் முழுவதும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய நிலை இந்த நிலைக்கு முக்கிய காரணம் அல்லா ரபுல்லாலுமின் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஏகத்துவ களிமாவின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒற்றுமை கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வகுத்து காட்டிய இந்த அற்புதமான தீன இஸ்லாத்தினுடைய கொள்கை இந்த கொள்கையின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தும் ஏற்பட்டது அந்த ரீதியில் தான் சமீபத்தில் அஸ்ஸாமிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் கொல்லப்படுகிறார்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் உள்ள தங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நமக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உறவு கிடையாது எந்த விதமான தொடர்பு கிடையாது ரத்த பந்தமோ கொடுக்கல் வாங்கல் உறவோ சொந்த பந்தமோ அல்லது மொழி ரீதியான உணர்வோ அல்லது வேறு எந்த விதமான உணர்வு நமக்கு அவர் கிடையாது ஒரே தொடர்பு ஈமானிய தொடர்பு எந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை நாம் சொல்லியிருக்கின்றோமோ அதே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாவை தான் அவர்களும் ஒழிந்திருக்கிறார்கள் என்ற இந்த ஈமானிய உணர்வு தான் நம்மை பதை பதைக்க வைத்தது நம்மையும் துடிக்க வைத்தது அங்கு என்ன நடக்கிறது உலகத்தில் எதோ நடக்கிறது அதையெல்லாம் மீடியாக்கள் பறை போட்டு காட்டுகின்றன ஆனால் அசாமில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று பதைத்தோம் அருமை சகோதரர்களே பெரிய வேதனை என்னவென்றால் இங்கே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அசாமியர்கள் வட வட வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் கிழக்கு கிழக்கு இந்திய பகுதியை சார்ந்தவர்கள் அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு எஸ்எம்எஸ்ஐ சங் பரிவார்கள் அனுப்பிவிட்டார்கள் ஏதோ ஒரு ஐ சங் பரிவார்கள் இந்திய மக்களுக்கு மத்தியில் அமைதியை குலைப்பதற்காக ஒரு எஸ்எம்எஸ் பீதியை கிளப்பி விட்டார்கள் எஸ்எம்எஸ் வதந்தியை கிளப்பி விட்டார்கள் ஈது முடிந்தவுடன் நோன்பு பெருநாள் முடிந்தவுடன் அஸ்ஸாமிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அங்குள்ள முஸ்லிம்கள் அடிக்கப் போகிறார்களாம் இங்குள்ள தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய அஸ்ஸாமியர்களை தமிழகத்தில் மற்ற பெங்களூரில் வேலை செய்யக்கூடிய அஸ்ஸாமியர்களை இங்குள்ள முஸ்லிம்கள் கொல்ல போகிறார்களாம் என்ற ஒரு அவதூறு வதந்தியை சங் பரிவார்கள் ஆர் எஸ் எஸ் கயவர்கள் திட்டமிட்டு பரப்பினார்கள் இந்த வதந்தியை பார்த்தவுடன் இங்கே வசிக்கக்கூடிய வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வசிக்கக்கூடிய அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் போன்ற அந்த ஈஸ்ட் வெஸ்டீஸ் பகுதியை சார்ந்தவர்கள் கிள வடகிழக்கு பகுதியை சார்ந்தவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதரும் சரி இங்கிருந்து படையெடுத்து தங்களுடைய ஊருக்கு பறந்து ஓடினார்கள் இது ஒரு யதார்த்தமான பயம் இந்த பயத்தை கிளப்பியவர்களும் வதந்தியை பரப்பியவர்களும் நிச்சயமாக மிகப்பெரிய உலகத்திலே அவர்கள் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படாவிட்டாலும் அமைதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பீதியை கிளப்பிய இந்த அயோக்கியர்கள் மறுமையில் அல்லாவால் தண்டிக்கப்படுவார் என்பது எந்த சந்தேகம் இல்லை இந்த அப்பாவி மக்களை பயமுறுத்தி விரட்டினார்கள் அவர்கள் படையெடுத்து ஓடினார்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் எவ்வளவு இருபதாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் இதை மீடியாக்கள் எந்த அளவுக்கு பிளாஷ் செய்தன எந்த அளவுக்கு மீடியாக்கள் இதை பரபரப்பாக்கின இந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள்லாம் பாவம் சாப்பாடு இல்லாமல் ஸ்டேஷன்ல கிடக்கிறாங்க அவங்க ரயில் இல்லாமல் வழியில் கிடக்கிறாங்க உடனே அரசியல் கட்சிகள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தன இவர்களுக்கு உடனடியாக இலவச ரயில் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு என்று அரசியல் கட்சிகள்லாம் கோரிக்கை வைத்தன மீடியாக்கள் பரபரப்பாக்கின இதை நாம் குறை சொல்லவில்லை வெறும் இருபதாயிரம் பேர் தங்களுடைய ஊருக்கு வேறு மாநிலத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலும் பெங்களூர் போன்ற நகரங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் தங்களுடைய ஊருக்கு திரும்பினார்கள் என்பதை மிக மிக பரபரப்பாக்கிய இந்த அயோக்கியத்தனமான மீடியாக்கள் ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் சொந்த வீட்டை இழந்துவிட்டு காட்டிலும் நாட்டிலும் பகுதிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூடாரங்களிலும் அடைக்கலம் தேடியிருக்கிறார்கள் உடலுக்கு வெளியிலே சுற்றி இருக்கக்கூடிய துணி உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இதை தவிர அவர்களுக்கு எதுவுமே கிடையாது உடலுக்கு வெளியிலே சுற்றி இருக்கக்கூடிய மானத்தை காப்பாற்றக்கூடிய துணியும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரும் இதை தவிர அவர்களுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் இன்று அகதியல் முகாம்களிலே மிருகங்களிடம் மேலமாக கேவலமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு மீடியாக்களுக்கு வாய்ப்பில் வாயில்லை இந்த மீடியாக்களுடைய வாழ்களுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டன இந்த மீடியாவுக்கு அந்த உணர்வு இல்லை இருபது முப்பதாயிரம் பேர் இங்கிருந்து படையெடுத்து தங்களுடைய ஊருக்கு சென்றார் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்கள் ஏற்படுத்திய பீதியினால் இந்த அச்சத்தினால் பயந்து ஓடினார்கள் என்பதற்காக இதையெல்லாம் பரபரப்பாக்கிய மீடியாக்கள் ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு காட்டிலும் நாடுகளிலும் அல்லது பள்ளிக்கூடத்திலும் கூடாரங்களிலும் ஆடு மாடுகள் தங்க வைக்கப்பட்ட கொட்டகைகளை விட மோசமான கொட்டகைகள் தங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு இந்த ஊரில் நாதி இல்லை இதை பற்றி பிளாஷ் பண்றதுக்கு இந்த சமுதாயத்தில் இந்தியாவிலே மீடியாக்கள் இல்லை அரசியல் கட்சிகள் இல்லை அருமை சகோதரர்களே இந்த விவரங்களை நேரில் பார்ப்பதற்காகத்தான் நானும் என்னுடன் சேர்ந்த ஒரு ஆறு நண்பர்கள் கொண்ட ஏழு பேர் கொண்ட குழு நேரடியாக நாங்கள் அஸ்ஸாமுக்கு சென்றோம் அஸ்ஸாமில் நடப்பது என்ன அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன பெரிய வேதனை என்னவென்றால் இந்த முஸ்லிம் மக்களை அழைத்து அவர்களை கூட்டு நாங்கள் பேட்டி காணுகின்றோம் ஒவ்வொரு முகாமுக்காக சென்று சுமார் மூன்று நாட்கள் வரை சர்வே எடுத்தோம் ஒவ்வொரு முகாமாக சென்று சர்வே எடுத்தோம் சர்வே எடுத்த அந்த மக்களிடத்திலே நீங்கள் எதற்காக கொல்லப்பட்டீர்கள் எதற்காக வீட்டை விட்டு துரத்தப்பட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தெரியல எதுக்காண்டி எங்களை கொள்றாங்கன்னு தெரியல எதுக்காண்டி எங்களை வீட்டை தீ வச்சாங்கன்னு தெரியல எதுக்காண்டி வீட்டை எடுத்து துரத்தப்பட்டோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை பெண்கள் சொல்கின்றார்கள் ஒரு நாள் திடீரென்று நள்ளிரவிலே போடோ இனத்தவர்கள் வந்தார்கள் வந்து போடோ இனத்தவர் என்பவர்கள் அஸ்ஸாமிலே வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் பத்து சதவீத மக்கள் போடோ இனத்தவர்கள் பத்து சதவீத மக்கள் குறிப்பாக நான்கு மாவட்டங்களிலே கோக்ரஜார் சிராங் பொங்கேகான் துபுரி போன்ற ஒரு நான்கு மாவட்டங்களில் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த போடோ இனத்தவர்கள் இவர்கள் பிஜேபி எஸ் எஸ் பின்பலத்தோடு ஆயுத பலத்தோடு குறிப்பாக ஏ கே ஃபார்ட்டி உதவியோடு முஸ்லீம்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு அந்த மக்கள் சொல்கிறார்கள் திடீரென்று ஒரு நாள் வந்தாங்க வந்து எல்லாம் வீட்டோடு வெளியே வாங்கன்னு சொன்னாங்க நாங்க வெளியே வந்தோம் பொம்பளைங்களாம் வீட்டுக்குள்ள போங்க ஆண்கள் மட்டும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஏதோ மீட்டிங் போல தெரிஞ்சு ஏதோ ஆலோசனை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஆண்கள்லாம் வீட்டோடு வெளியே வந்தோம் திடீர்னு ஒரு பதினஞ்சு இருபது பேரை ஏகே ஃபார்ட்டி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள் முஸ்லீம்களை ஒரு பதினஞ்சு இருபது ஆண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு ஷஹீதாய் வீழ்ந்தவுடன் மற்ற ஆண்கள் பயந்து போய் வீடுகளுக்கு போய் கதவை போட்டி கொண்டார்கள் யாருக்கு சொல்றது யாருக்கு தகவல் சொல்றது போலீஸுக்கு தகவல் சொல்றதா ராணுவத்துக்கு சொல்றதா யாருக்கு சொல்றதே தெரியாம தவிச்ச நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்து ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு எங்கள் ஊருக்குள் ராணுவம் வந்தது ராணுவம் வந்த உடனே எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு சரி ராணுவம் வந்துருச்சு இனி யாரையும் கொல்ல மாட்டாங்க பிரச்சனை இல்லை என்று ராணுவத்திடத்திலே நாங்கள் புகார் செய்வதற்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் ராணுவ உடையில் வந்தது ராணுவ வீரர்கள் அல்ல அந்த போடோக்கள் தான் ராணுவ உடையில் வந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் வெளியே வந்தவுடன் மறுபடியும் ராணுவ உடையில் இருந்த அந்த முஸ்லிம்கள் அந்த ராணுவ உடையில் இருந்த போடோக்கள் முஸ்லிம்களை சுட்டுக் கொன்றார்கள் எதுக்காண்டி கொண்டாங்க எங்களுக்கு தெரியல அருமை சகோதரர்களே அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டதை பார்த்தவுடன் பெண்களும் கை குழந்தைகளும் முதியோர்களும் நோயாளிகளும் ஆண்களும் பெண்களும் எல்லோருமாக புறப்பட்டு சுமார் இருநூற்றி ஐம்பது கிராமங்கள் இந்த நான்கு மாவட்டங்களை சார்ந்த இருநூற்றி ஐம்பது கிராமங்கள் உடனடியாக காலி செய்யப்பட்டு அங்குள்ள பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டு ஒரு வீட்டில் கூட ஒரு முஸ்லீம் கூட இல்லை என்ற நிலையிலே அந்த இருநூத்தி ஐம்பது மாவட்டங்களுக்கு கிராமங்களை சார்ந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஊரை காலி செய்து விட்டு வந்து இன்றைக்கு சுமார் இருநூத்தி எழுபத்தி ஏழு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருநூத்தி எழுபத்தி ஏழு முகாம்களில் உலகத்தில் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறோமா சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொந்த நாட்டில் வசிக்கக்கூடிய பகுதிகள் தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிப்பட்ட அகதிகள் முகாமை பார்க்கும் பொழுது அந்த முகாம்களுடைய நிலைமை எப்படி என்றால் சகோதரர்களே கடுமையான மழைக்காலம் அங்கு சூழ்நிலை என்னவென்றால் ஒரு சில பள்ளிக்கூடங்களிலே குறிப்பாக துபுரி மாவட்டம் என்று முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த பள்ளிக்கூடங்களும் ஒட்டுமொத்த பள்ளிக்கூடங்களும் அகதிகள் முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளது அப்படி அகதிகள் முகாம்களாக மாற்றப்பட்டதனால் என்னாச்சு அந்த துபரி மாவட்டத்திலே முஸ்லீம்கள் பெருவாரியாக சுமார் எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் துபரி மாவட்டத்திலே அந்த துபரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பும் பாழா போச்சு ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இவங்க வந்து தங்கிட்டாங்க அகதிகளாக வந்தார்களே அந்த பிள்ளைகளுடைய படிப்பும் பாழா போச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு ஐந்து மாவட்ட முஸ்லீம் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி அரசாங்கம் கவலை இல்லாமல் அவர் இந்த பிள்ளைகளுடைய படிப்பு பாழா போய் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அகதி முகாம்களாக மாற்றப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இது ஒரு சில பள்ளிக்கூடங்களில் சில அகதிகள் முகாம் போய் பார்ப்போம் என்றால் அங்க கட்டடமும் இல்லை பள்ளிக்கூடமும் இல்லை அப்படி இருக்கிற பள்ளிக்கூடங்களும் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அஞ்சு பேர் தங்குற இடத்துல ஐம்பது பேர் நெரிசலா தங்கி இருக்கிறாங்க நூறு பேர் தங்குற இடத்துல ஐநூறு பேர் தங்கி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நெரிசலாக இருப்பதனால் பல்வேறு விதமான நோய்களும் அவர் மத்திலே பரவி கொண்டிருக்கின்றது அதே நிலையிலே அவருக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் டாய்லெட் போத்துறதுக்கோ பாத்ரூம் போறதுக்கோ எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது ஏதோ ஒரு ஹாலில் வெயிலுக்கும் மழையிலும் தப்பித்துக் கொள்வதாக தங்கியிருக்கிறார் இருக்கிறார்கள் அங்கு தங்கியது போக மீதியுள்ள மக்கள் நிலைமை என்னவென்றால் அவள் தங்கறதுக்கு இடம் இல்லை ஆனால் நல்ல மூங்கில் காடுகள் நிறைய மூங்கில் காடுகள் இருக்கின்றன அந்த மூங்கில் மரத்தை மூங்கில் கம்புகளை வெட்டிட்டு வந்து நாலு பக்கம் மூங்கில் கம்புகளை நட்டு அந்த மூங்கில்களை பத்தையா போட்டு மேலே வளைவு வளைவா போட்டு அதுக்கு மேல ஒரு கருப்பு கலர்ல பிளாஸ்டிக் போடுவேன் கருப்பு கலர் பிளாஸ்டிக் பாலித்தீன் பை இந்த கருப்பு பையை போத்தி இதற்கு கீழ்தான் அவருடைய வீடு குடியிருப்பு மழையும் வெயிலும் எது வந்தாலும் தாங்காது எந்த காத்துக்கும் தாங்காது அந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு வானத்தை மறைப்பதற்கு இடம் வேண்டுமே என்பதற்காக இப்படி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இது போன்ற குடியிருப்புகளில் தங்கியிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று பார்ப்போம் எனால் அந்த மக்களிடத்தில் கேட்டா அப்பாய் மக்களுக்கு சொல்ல தெரியல இது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்து சொல்லி ஆனால் இதனுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது அந்த அப்பாவி மக்களுக்கு உலக அறிவும் கிடையாது மார்க் அறிவும் கிடையாது எழுத்தறிவும் கிடையாது படிப்பறிவும் கிடையாது அவங்களுடைய சொந்த பாஷையான அஸ்ஸாமியும் பங்காளியும் கலந்த ஒரு பாஷையை தவிர வேற எந்த பாஷையும் தெரியாது அந்த அப்பாவி மக்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கங்கள் செய்த சூழ்ச்சி தான் என்ன சூழ்ச்சி போடோக்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் காலங்காலமாக அஸ்ஸாமில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றாக இருந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆங்கிலேயருடைய காட்சி ஆட்சியிலே பங்களாதேஷில் இருந்த மக்கள் அப்பொழுது கிழக்கு கிழக்கு வங்காளம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த கிழக்கு வங்காளத்து மக்கள் அஸ்ஸாமுக்கு வருவதும் அஸ்ஸாமிய மக்கள் மேற்கு வங்காளத்துக்கு செல்வதும் மேற்கு வங்காளத்து மக்கள் கிழக்கு வங்காளத்து மாறுவதும் ஒரு இயல்பான நிலை அது மட்டுமல்ல அஸ்ஸாம் என்பதை போல தற்போது நிலைமை என்னவென்றால் சகோதரே அறவே எந்த விதமான வளர்ச்சியற்ற போக்குவரத்து வளர்ச்சி கிடையாது மின்சார வளர்ச்சி கிடையாது சாலை வசதி கிடையாது எந்த விதமான அடிப்படை வசதிகளற்ற அந்த குக்கிராமங்களில் உள்ள மக்கள் தங்களுக்கு வசதியான ஒரு இடத்தை நோக்கி மாநிலத்துக்குள்ளே இடம் மாறிக்கொள்வது இயல்பு உதாரணமாக இன்று நாம் சென்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை பார்ப்போமினால் சென்னைக்கு சொந்தக்காரர்கள் பூர்வீகமாக சென்னையில் இருப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லோருமே நம் வந்தேரிகள் தான் திருநெல்வேலியில் இருந்தோ மதுரையில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ அல்லது தஞ்சாவூரில் இருந்தோ ராம்நாடுல இருந்தோ தருமபுரியில் இருந்தோ கிருஷ்ணகிரியில் இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தோ சேலத்தில் இருந்தோ பல்வேறு மாவட்டங்களில் இருந்தோம் அந்த மாவட்டங்களிலே அவர்களுக்கு அடிப்படையான வசதி கிடைக்கவில்லை எனும் பொழுது அவர்கள் அடிப்படை வசதி கிடைக்கக்கூடிய நகரத்தை நோக்கி இயல்பு மாறுவது என்பது இடம்பெயர்வது என்பது எல்லா பகுதியில் நடக்கக்கூடிய இயல்பு இந்த இயல்பின் அடிப்படையில் தான் அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாட்சியிலே வங்க வாய்ப்பு கிழக்கு வங்காளம் என்று சொல்லக்கூடிய தற்போதைய பங்களாதேஷ் அந்த கிழக்கு வங்காளத்திலிருந்து அஸ்ஸாமுக்கு வந்ததும் அஸ்ஸாமிலிருந்து மேற்கு வங்காளம் சென்றதும் மேற்கு வங்காளத்திலிருந்து கிழக்கு வங்காளத்துக்கு மாறியதும் இயல்பாக நடந்த சம்பவங்கள் இந்திய பிரிவினைக்கு முன்பாக இந்திய சுதந்திரத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த இடம்பெயர்வுகளை வைத்து பாசிஸ்டுகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்கள் அந்த காலத்திலிருந்தே முஸ்லிம்களை இவர்கள் பாகிஸ்தான்வாதிகள் பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் இவர்கள் எல்லை தாண்டி வந்தவர்கள் இவர்கள் வந்தேரிகள் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பிஜேபி எஸ் மக்களுக்கு மத்தியில் அரங்கேற்றி முஸ்லிம்களை இங்குள்ள முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அசிங்கமான அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ அந்த அவதூறு பிரச்சாரத்தின் விளைவுதான் இன்றைய அஸ்ஸாமிய முஸ்லிம்கள் எல்லாம் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் பங்களாதேஷில் வந்தவர்கள் என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் உண்மை என்ன இந்திய சுதந்திரத்திற்கு முன்பாக இவர்கள் கிழக்கு வங்காளத்திலிருந்தும் மேற்கு வங்காளத்தில் வந்தது உண்மைதான் இது ஒரு சாதாரண இடம்பெயர்வு வசதி இல்லாத ஒரு பகுதியிலிருந்து வசதியான பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்வது உலகம் முழுவதும் நடப்பது அப்படி இந்த மக்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் வந்தேரிகள் இவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கக்கூடாது என்றால் முதன் முதலாக இந்த இந்தியாவுடைய குடியுரிமைக்கு தகுதி இல்லாத ஒரு அயோக்கியன் என்றால் லால் கிஷன் அத்வானியை சொல்லலாம் ஏனென்றால் இவன் பிறந்தது இந்தியாவில் இல்லை அத்வானி பிறந்தது பாகிஸ்தானில் கராச்சியில் அத்வானி படித்தது பாகிஸ்தானில் கராச்சியில் அத்வானி வளர்ந்தது பாகிஸ்தான்ல கராச்சியில் அந்த அயோக்கிய அத்வானி இந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றான் எப்படி இவர்கள் எல்லாம் வந்தேரிகள் முதல் வந்தேரி இந்தியாவுக்கு அத்வானி அப்படி என்றால் அத்வானிக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது சோனியா காந்திக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்றால் இவரெல்லாம் அயல் நாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து குடியேறியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்திய குடியுரிமை பிரஜை பெற்று ஓட்டு போடுவார்களாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிவதற்கு முன்பாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி இடம்பெயர்ந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் இன்று வரை இந்திய அரசாங்கம் சரியான முழுமையான குடியுரிமை வழங்கவில்லை என்பதான் சோதனை வேதனை அதை காரணமாக வைத்துத்தான் இவர்கள் பிரச்சாரம் ஆரம்பித்தார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட பின்னணியோடு ஏனென்றால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த கலவரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக இந்த போடோ இனத்தைச் சேர்ந்த தலைவர்களும் பிஜேபியினுடைய தலைவர் நிதின் கட்கரியும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி டெல்லியிலே கூடி ஆலோசனை செய்துவிட்டு பிரஸ் மீட்ல அறிவிக்கின்றார்கள் பங்களாதேஷில் குடியேறிய முஸ்லிம்கள் விஷயத்தில் இந்திய அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் அறிவித்த பிறகுதான் அங்கே கலவரம் ஆரம்பமாகின்றது முஸ்லிம்களை படுகொலை செய்ய வந்த அநியாயம் துடை தெரியப்படும் அநியாயம் அங்கே பட ஆரம்பிக்கப்படுகின்றது அருமை சகோதரர்களே இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சூழ்ச்சி இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா இதனுடைய வரலாற்றை பற்றி பின்னணியை பற்றி பேசுறதா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசலாம் நடந்தது என்னவென்றால் இவர்கள் போடோல் என்று சொல்லக்கூடிய போடோக்கள் இவர்கள் போடோ விடுதலை புலிகள் போடோ லிபரல் டைகர்ஸ் பிஎல்டி என்று சொல்லக்கூடிய போடோ விடுதலை புலிகள் என்ற இந்த தீவிரவாத அமைப்பு பூட்டானிலிருந்தும் நேபாளத்தில் இருந்தும் சட்டத்திற்கு புறம்பாக திருட்டுத்தனமான ஆயுதங்களை வரவைத்து முஸ்லீம்களை தாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களை மட்டுமல்ல அங்கே அசாமில் உள்ள ஆசி ஆதிவாசிகளும் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக முஸ்லீம்களை பலமுறை கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த அரங்கேற்றுவதற்கு இந்த அநியாயங்களை அரங்கேற்றுவதற்காக பூட்டானிலும் நேபாளத்திலிருந்தும் அவர்கள் திருட்டுத்தனமாக ஆர் எஸ் எஸ் உதவியோடு இவர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி ஆயுதங்களை சேர்த்த பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றில் வாஜ்பாய் ஆட்சியின் பொழுது இந்த போடோ போராட்டக்காரர்களை போடோ தீவிரவாதிகளை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நீங்கள்லாம் ஆயுதங்களை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு சலுகை தர்றோம் என்று அறிவித்ததன் பேரிலே இந்த அயோக்கியர்கள் என்னடா ஆயுதங்களை கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தானே வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸ்கார தானே அவர்களுக்கு நடந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் ஒரு பேரளவுக்கு நூறு சதவீதம் ஆயுதத்தில் வெறும் பத்து சதவீதத்தை மட்டும் கவர்மெண்ட்டில் கண் துடைப்புக்காக ஒப்படைத்தார்கள் மீறி தொண்ணூறு சதவீதம் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற உயர் ரக துப்பாக்கிகளை மறைத்து வைத்துக் கொண்டார்கள் மறைத்து வைத்துக் கொண்ட பிறகு இப்பொழுது பிஜேபியுடைய ஆட்சியில இவர்கள் அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் இவர்கள் சமாதானவாதிகளாக ஆகிவிட்டார்கள் ஜனநாயகவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி பிடிஏடி என்று சொல்லக்கூடிய Bodo territorial autonomous district Bodo பழங்குடி மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாலு மாவட்டங்களுக்கு மட்டும் இவர்கள் மத்திய அரசாங்கம் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது சிறப்பு சலுகைகள் எப்படிப்பட்ட சலுகைகள் அவர்கள் ஆட்சி செய்வதிலிருந்து லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவதிலிருந்து உள்ளாட்சி பகுதியில் உள்ளாட்சி பணிகளை கவனிப்பதிலிருந்து இது போன்ற அரசியல் பதவிகளையும் அரசியல் பொறுப்புகளையும் அந்த பிடிஎடி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு கொடுத்தவுடன் இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அதிகாரங்களை வைத்துக்கொண்டு முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு அரசாங்கம் கைப்பிசைந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஆயுதங்களை எங்களால் கைப்பற்ற முடியவில்லை இப்படி இந்த போடோ தீவிரவாதிகளிடத்திலே ஆயுதம் இருப்பது மிக மிக பயங்கரமானது ஆபத்தானது எனவே அவர்களிடத்திலிருந்து ஆயுதத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்றது யார் தெரியுமா கைப்பற்ற வேண்டும் சொல்றது யார் தெரியுமா நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் அல்ல பொதுமக்கள் அல்ல அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் தருண் கோகை அறிக்கை விடுகின்றார் இந்த ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும் அட நீ தானப்பா கைப்பற்றணும் யாரை பார்த்து கைப்பற்றணும் சொல்ற உடனே அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் சொல்கிறார் ஆமா ஆமா தருண் கோகை சொல்றது கரெக்ட் தான் அந்த ஆயுதங்களை கைப்பற்றணும் அட யார் கைப்பற்றணும் கைப்பற்ற வேண்டும் கைப்பற்ற வேண்டும் சொல்கிறீர்களே யார் கைப்பற்றுவது அரசாங்கம் சர்ச் பண்ணி அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பி வீடு வீடா சோதனை செய்து அவரிடத்தில் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற பயங்கர ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும் அருமை சகோதரர்களே இப்போ இந்த நிலையினால் ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு திரும்பவும் தங்களுடைய ஊருக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வேதனை என்றால் நாங்கள் துபரி மாவட்டத்தை சென்றது பொழுது அந்த பகுதி உடைய எம்எல்ஏ மௌலானா அத்தாவூர் ரஹ்மான் என்ற ஆலிம் அவங்களும் வந்திருந்தாங்க நிவாரண நிதி கொடுப்பதற்காக அவங்க போலீஸ் பாதுகாப்போடு வந்திருக்கிறாங்க அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறோம் உங்களோட சேர்ந்து நாங்களும் கோக்ரச்சாருக்கு வர்றோம் துபரி மாவட்டம் என்பது கோக்ரஜாருக்கு அடுத்த மாவட்டம் இங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பொதுவாகவே அங்குள்ள சூழ்நிலை என்னவென்றால் சகோதரர்களே ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் செல்போனில் பங்களாதேஷ் சிக்னல் காட்டு இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் போனால் இதுதான் பூட்டான் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் அந்த பக்கம் போனால் இதுதான் நேபாளுங்கிறாங்க சுற்றி வெளிநாடுகள் சுற்றி சின்ன சின்ன மாநிலங்கள் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் அந்த துபரிக்கும் கோபர் கோக்ரஜாருக்கும் ஐந்து கிலோமீட்டர் தான் ஆனால் அங்கே கோக்ரஜார் மாவட்டத்துக்கு வரோன்னு சொல்லும் பொழுது அங்க கூட அது எம்எல்ஏ சொல்றாங்க எனக்கே நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை கூப்பிட்டுருக்கேன் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கூப்பிட்டுருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி எனக்கே பாதுகாப்பு இல்லை உங்களோட உயிருக்கு எந்த பாதுகாப்பு தர முடியாது நாங்க ஒரு காவல்துறையாலேயே சூப்பரண்டா போலீஸாலேயே நாங்கள் எந்த பாதுகாப்பும் தர முடியாது அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏனென்றால் போலீஸே தெளிவாக சொல்றாங்க நாங்கள் சுற்றி உங்களை பாதுகாப்போடு கூட்டு போயிடுவோம் அவன் தூரத்துலேருந்து ஏகே ஃபார்ட்ஸ் அடிப்பான் சுடுவான் நாங்கள் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அப்போ அரசாங்கம் முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு ஒரு கலை இழந்து அரசாங்கம் கையாளத்தனமாகி இது மத்திய அரசும் மாநில அரசும் செய்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செய்து இந்திய முஸ்லிம்கள் அங்கே கருவறுக்கப்படுகிறார்கள் எந்த பெயரிலால் இவரெல்லாம் பாகிஸ்தானில் பங்களாதேஷிலிருந்து வந்தேரிகள் பங்களாதேஷில் ஊடுருவல்காரர்கள் நேற்று வரை கூட இந்த மீடியாக்கள் எப்படிப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்றால் நேற்றைய பத்திரிகையிலே ராகுல் காந்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க சென்றார் என்ற செய்தியை எழுதும் பொழுது இந்த தமிழ்நாட்டு பத்திரிகை எழுதுகின்றன அவர் கோக்கரஜார் மாவட்டத்தில் உள்ள இந்தியர்களுடைய அகதிகள் முகாமை பார்வையிட்டார் அதே நேரத்தில் துபரி மாவட்டத்தில் உள்ள பங்களாதேஷிலிருந்து ஊடுருவிய முஸ்லிம்களுடைய முகாம்களை பார்வையிட்டார் இங்குள்ள பத்திரிகை எழுதுகின்றன எந்த அளவுக்கு ஒரு மோசமான சகோதரர்களே குஜராத்திலே குஜராத்திலே எத்தனாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் எத்தனாயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் எத்தனாயிரம் பச்சிலம் குழந்தைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன அப்பொழுதெல்லாம் ஒரு போட்டோ கூட போடவில்லை இங்குள்ள பத்திரிகைகள் அந்த குஜராத் பிரச்சனையில தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை பெற்று பாபு பஜ்ரங்கி என்ற அயோக்கியன் பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன் அந்த பாபு பஜ்ரங்கி அரெஸ்ட் பண்ணி வண்டியில கொண்டு போறாங்க அப்ப அவனுடைய அஞ்சு வயசு குழந்தை நின்று அழுகுதான் இதை பெரிய பத்திரிகையில போட்டு கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற பொழுது அந்த குழந்தை அழுகுது இந்த பாபு பஜரங்க என்னென்ன அநியாயம் பண்ணுனா எத்தனை குழந்தைகளை கொலை செஞ்சா அப்ப பத்திரிகையில போட்டோ வரல எத்தனை பெண்களை மானபங்கப்படுத்தினா அப்ப பத்திரிகையில போட்டோ வரல அவன் அரெஸ்ட் பண்ணி வேன்ல அழைச்சிட்டு போகும்போது அவனுடைய அஞ்சு வயசு குழந்தை அழுதுச்சான் இது பெருசா போட்டோ எடுத்து பாபு பங்கஜரங்கிய கைது செய்த பொழுது அவருடைய குழந்தை அழுதது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சகோதரர்களே இந்த அயோக்கியத்தனத்தை தான் இந்த மீடியாக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் முஸ்லீம்கள் ஆக்கப்பூர்வமான பணிகள் நாங்கள் சுமார் இல்லா நான் இங்கே ரமலானிலே அறிவித்தேன் நானே நேரடியாக கொண்டு செல்வேன் எடுத்து செல்வேன் நீங்கள் உங்கள் வசதி பணங்களை கொடுங்கள் என்று இல்லா உலகளாவிய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா அலுவலர்கள் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை உலகத்துக்கு விட்டு சென்றார்களோ அந்த சகோதரத்துவம் இன்று வரை எந்த விதமான அப்பழுக்கு இல்லாமல் உயிரோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக அருமை சகோதரி அள்ளி கொடுத்தீர்கள் எந்த ஒரு நபரிடத்திலும் பெரிய தொகை ஆர்டி வாங்கல வெறும் பொதுமக்கள்கிட்ட வாங்க தொகை மட்டும் நான் நினைச்சேன் அதிகபட்சமா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சேரும் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி ஆனால் அஹமது சேர்ந்தது பதினைந்து லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வெறும் நீங்கள் கொடுத்த ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இதுதான் எந்த தனி மனிதனிடத்திலும் போய் பெரிய தொகை யார்ட்டையுமே கேட்கல பெரிய தொகை எங்கேயுமே வசூல் பண்ணல அந்த கணக்கை இன்ஷால்லா ஜும்மா முடிஞ்ச பிறகு வாசி காட்டுறேன் யார் யார் எந்தெந்த தொகை கிடைச்சது என்னென்ன செலவு பண்ணுன்னு சொல்லி அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் இருந்து எடுத்து சென்று அந்த முகாம்களிலே ஆய்வு செய்த பொழுது அங்கே நமக்கு என்ன கிடைத்தது என்றால் அரசாங்கம் ஒரு பேருக்கு அவங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்துட்டு போயிடுறான் மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க லாரி வந்து ரேஷன் அரிசியும் பருப்பும் எண்ணெயும் கொடுத்துட்டு போயிருது ஆனால் அந்த மக்களுக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை எதில் சமைப்பாங்க சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை உடனே நாங்கள் ஆய்வு செய்தபடி முடிவெடுத்து சுமார் நாலு டன் அலுமினிய பாத்திரமும் ஒன்றரை டன் எவர் சிலர் பாத்திரமும் வாங்கி சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சமைக்கிறதுக்கு தேவையானது அவங்க சமைக்கிறது கூட காடுகளில் விறகு பொறுக்கி அடுப்பு கூட சமைச்சுப்பாங்க ஆனால் சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்ற உடனே நீங்கள் கொடுத்த அந்த தொகையை சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பாத்திரமாக வாங்கி கொடுத்தோம் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு துணிமணிகள் கொடுத்து விட்டு மீதி மூன்று லட்சம் ரூபாய் ரெண்டரை மூன்று லட்சம் ரூபாயை அங்குள்ள மக்களுக்கு சில கேம்பில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் வீதம் அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக கொடுத்து விட்டு வந்தோம் அலமதுல்ல ஆனால் சகோதரர்களே நிலைமை என்னவென்றால் அந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் இழந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு ஏற்பட்ட நான் சொன்னதை போன்று உடம்புக்கு வெளியிலே துணி இருக்கின்றது உடம்புக்கு உள்ளே உயிர் இருக்கிறது அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கணும் அவங்க தேவையை சொல்ல தெரியல சொல்றாங்க என்ன தேவைன்னு சொல்றது எல்லாத்தையுமே இழந்திருக்கிறோம் நாங்க எதை கேட்கறது உங்கள்கிட்ட எதையாவது கொடுங்க எது கொடுத்தாலும் எங்களுக்கு தேவைதான் போதும் தான் அப்படிங்கிறாங்க ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அடுத்து என்ன ஏதோ போனோம் வந்தோம் கொடுத்தோம் இல்லாமல் அங்கே பார்த்துட்டு அந்த நிலைமையின்படி பார்க்கும் பொழுது அருமை சகோதரர்களே உங்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இங்கே நாம் அவர்களுக்கு மீண்டும் அடுத்த பணியை ஆரம்பிப்பதற்கு உங்களிடத்திலிருந்து உபயோகப்படுத்தப்பட்ட அல்லது உபயோகப்படாத பழைய புதிய துணிகளை உங்களிடத்தில் கேட்கின்றோம் உங்களோட வீடுகளில் உள்ள உபயோகப்படுத்திய துணிகள் கிழியாத துணி நல்ல துணியாக இருந்தால் எந்த துணியாக இருந்தாலும் புடவையா இருந்தாலும் பெண்கள் துணியாக இருந்தாலும் ஆண்கள் துணியாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் அதை தயவு செஞ்சு கொடுங்க இன்ஷால்லா இந்த துணிமணிகளை அவர்களுக்கு அனுப்பலான் இருக்கிறோம் அதற்காக நீங்கள் அழுக்கு துணியை அப்படி மூட்டை கட்டி குப்பை மாதிரி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அதில் தாய்ஷா ரதியல்லாஹுத்தலானஹா ஒரு திருகம் சவகாசித்தால் கூட அந்த திருகத்திலே அத்தனை தடவி கொடுப்பார்களாம் ஏழைகளுக்கு அத்தரை தடவி ஏனென்றால் இது அல்லாவுடைய ஹசானாவுக்கு செல்லக்கூடிய பணம் பரிசுத்தமாக செல்ல வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நீங்கள் பழைய துணியை கொடுத்தால் கூட அதை நல்ல முறையில் துவைத்து அயன் பண்ணி நல்ல பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுங்க எந்த துணியாக இருந்தாலும் குழந்தைகள் துணி பெரியவர்கள் துணி ஆண்கள் துணி பெண்கள் துணி புதிய துணி பழைய துணி எந்த துணியாக இருந்தாலும் அதை எங்கள் மக்கா பள்ளிக்கூடம் சேர்த்துருங்க இன்ஷா இங்கிருந்து நாங்கள் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அங்கே அஜ்மல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு திறமையான ஒரு அற்புதமான ஒரு ட்ரஸ்ட் நல்ல அற்புதமாக ஃபஸ்ட் கிளாஸாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்கள் மூலமாகவே இந்த துணி துணிகளை எல்லாம் மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இருக்கிறோம் இன்ஷால்லா அதனால சகோதரர்களே உங்களுடைய ஆக்கப்பூர்வமான உதவிகளை இந்த மக்களுக்கு செய்வதற்காக நீங்கள் எப்படி அல்லாடைய பாதையில் பணத்தை அள்ளி கொடுத்தீர்களோ இதுக்கு மேல் பணம் கொண்டு வராதிங்க அனுப்புறதுக்கு வழி இல்லை பணம் கொடுக்காதவே நீங்க துணிமணியாக வாங்கி கொடுத்துருங்க பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க புது துணி கொடுக்கலாம் இல்ல வீட்டில் உள்ள பழைய துணியை கொடுங்க அந்த துணிகளை அனுப்பலான் இருக்கிறோம் இப்படி ஏதாவது ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஆக்கப்பூர்வமாக செயற்படும் போது அந்த மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள் அஸ்ஸாம் முதல்வரை கண்டித்து இங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் மக்காப்பள்ளிக்கு முன்னாடி என்ன பிரயோஜனம் இங்கே அசாம் முதல்வர் உட்காந்துருக்காரு மக்காப்பள்ளிக்கு வாசல்ல இங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் அடுத்து இப்ப சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால் எவனோ ஒரு அயோக்கியன் யூதன் அவன் ஒரு படம் எடுத்திருக்கிறான் கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த இன்னசென்ட் முஸ்லிம்ஸ்ங்கிற பேர்ல ஒரு படம் எடுத்திருக்கிறான் இந்த படத்தை இன்னும் முழுமையா வெளியே வரல அவன் என்ன பண்ணான்னு சொன்னா இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய அளவுல விளம்பரம் பண்ணி நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரெயிலரை யூடியூப்ல விட்டுருக்கான் விட்ட உடனே என்னாச்சு நம்ம முஸ்லீம்கள்லாம் பார்த்து அதை எத்தனை இங்கே உள்ள எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல நானே நேற்று அசர் வரைக்கும் மகரிப் வரைக்கும் அந்த படத்தை பார்க்கல நேற்று மகரிப்பில் லண்டன்லேருந்து எனக்கு ஒரு ஃபோனு லண்டன் பிபிசிலேருந்து இந்த படத்தை பற்றி உங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும் நீங்கள் ஃபோன்லேயே இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க லண்டன் பிபிசிலேருந்து உடனே நான் அவங்களோட படம் பார்க்கல நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உடனடியாக யூடியூப்பில் போய் அந்த படத்தை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லண்டன் பிபிசியில் இன்ட்ரி கேட்டாங்க அரை மணி நேரம் இன்ட்ரி கொடுத்தேன் நேற்று இரவு ஒன்பதே காலிலேருந்து ஒன்பது மணி ஒன்பதே முக்கால் வரைக்கும் லண்டன் பிபிசியினுடைய தமிழ் ஓசையில் அந்த இன்டர்வியூ ஒளிபரப்பாச்சு என்ன சொல்ல வருகின்ற சோதரே அந்த படத்திலே அதில் ஹதிஜா ரதி அல்லாஹுத்தலான பற்றியும் கண்மணி நாயம் செல்லல்லாலத்தை பத்தியும் மிக மிக வல்கராக மிக மிக கேவலமாக சொல்லப்படுது என்றால் நீலப்படம் என்று சொல்வார்களே ப்ளூ படம் என்று அந்த ப்ளூ படத்தை விட கேவலமாக அந்த படத்தை எடுத்திருக்கிறான் இப்ப நாம என்ன செய்யணும் இந்த படத்தை எடுத்த நோக்கமே என்ன முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த படம் பிரபலமாகணும் முஸ்லீம்கள் கொந்தளிக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அமெரிக்க தூதரகத்தை தீ வச்சு கொடுத்தணும் அமெரிக்க கொடியை எரிக்கணும் முஸ்லீம்கள்லாம் வெறி பிடிச்சவங்க அப்படின்னு உலகத்தை நம்ம காட்டணும் இதன் மூலமா இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணும் இதுதான் அவர்கள் நோக்கம் அது மட்டுமல்ல எப்ப முஸ்லீம்களே பிரபல விளம்பரப்படுத்துவாங்களோ இந்த படத்தை இந்த இன்னசென்ட் முஸ்லீம்ங்கிறது எவனோ பைத்தியக்காரன் இது ஆயிரக்கணக்கான படங்கள் இங்கிலீஷ்ல வருது எல்லா படத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது இந்த படத்தை நாமளும் பார்க்கணும் என்று முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இயற்கையான ஆர்வம் ஏற்படுது இயல்பு நேத்து அசர் வரைக்கும் மகரி வரைக்கும் எனக்கு இந்த படத்தை பற்றி தெரியாது நான் பார்க்கல கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் படத்தை பார்க்கல லண்டன் இருந்து எனக்கு இன்டர்வியூ எடுக்கும் தான் சரிங்க நான் படத்தை பார்த்துட்டு அப்புறம் ஒரு கருத்து சொல்றேன் சொன்னேன் படத்தை அந்த பதினஞ்சு நிமிஷம் ட்ரெய்லரை பார்த்தா எந்த அளவுக்கு என்றால் ஹதிஜாநாயகி மாதிரி ஒரு பெண்ணை தோற்றம் அளிச்சு அந்த ஹதிஜாநாயகி நௌதுபில்லா நௌதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் அந்த ஹதிஜாநாயகி ரதி அல்லாஹுத்தான அவர்களோடு ஒரு இளைஞன் விபச்சாரம் செய்வதை போன்றும் அவனிடத்திலே ஹதிஜா பில்லா அந்த அம்மையார் கேட்பதை போன்று நீ ஜட்டிலாம் போடுறது இல்லையா என்று கேட்பதை போன்றும் ரொம்ப அசிங்கமாக ஆபாசம் இது நான் சாம்பிளுக்கான சொல்லக்கூடிய வார்த்தை இதற்கு மேலுள்ள வார்த்தைகள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஆக முழுக்க முழுக்க அந்த இன்னசென்ட் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு ஆபாச படம் ஒரு ப்ளூ பிலிம் ஒரு நீல படம் இந்த படத்தை எவனோ ஒரு அயோக்கியன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு யூத இந்த படத்தை எடுத்து முஸ்லீம்கள் வெறுப்பேற்றுறதுக்கான செய்யறான்னு சொன்னா நாம் நம்முடைய ரியாக்ஷன் என்ன காட்டுறது நாம் என்ன செய்யறதுக்கு என்ன செய்யணும் சகோதரே சில நாட்களுக்கு முன்பாக டேவின்சி கோடி என்ற பெயரிலே ஈசா அலை கேவலப்படுத்தி கிறிஸ்தவர்களை கேவலப்படுத்தி இதே யூதர்கள் படம் எடுத்தார்கள் இந்த டேவின்சி கோடி என்ற பெயரிலே என்னாச்சு உடனே கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா போராட்டம் பண்ணாங்களா தீ வச்சு கொளுத்துனாங்களா இல்ல அமெரிக்க தூதர்களை கொன்றார்களா இல்ல மாறாக அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கி விட்டார்கள் அதனால் கிறிஸ்தவதற்கு எந்த பழிப்பேரும் வந்துடல அந்த படத்தினால அதே போன்று முஸ்தபா அஹாத் என்பவர்கள் அழகான டென் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற பெயரிலே அதற்கு மூசா அலிஸ்லாத்திலே வரலாறு எடுத்தார் த மெசேஜ் என்ற பெயரிலே கண்மணி நாயம் சல்லல்லாசன் வரலாற்றை எடுத்தார் இந்த மெசேஜ் என்ற படம் பெருமானா சல்லல்லாசனுடைய வரலாற்றையும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் இஸ்லாமிய வரலாற்றையும் உலகத்துக்கு தத்ரூபமாக சொல்லியாச்சு அதன் மூலமா ஆயிரக்கணக்கான முஸ்லீம் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இந்த த மெசேஜ் என்ற படம் காரணமாக இருந்தது இதை பார்த்தவன் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணா யூதா என்ன பண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ணல இந்த மெசேஜ்ங்கிற படத்தை எடுத்து தடை செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணல மாறாக முஸ்தபா அஹாதை திட்டமிட்டு கொலை செய்தான் இவர் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்திற்கு ஆதரவான இஸ்லாத்திற்கு சாதரமான படங்களை எடுத்து இவர் மீடியாக்கள் மூலமாக இஸ்லாத்தை பரப்புகிறார் இவரை வேரோடு அறுக்க வேண்டும் என்று முஸ்தபா அதை கொலை செய்தான் அருமை சகோதரே அதுதான் அல்லாம் அல்லா ரசூலும் சொல்லித்தரக்கூடிய காரியம் எப்படி யார் இந்த அயோக்கியர்கள் இப்படிப்பட்ட படம் எடுக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அந்த நாட்டில் மக்கள் அதை வேற இருக்க வேண்டுமே தவிர இப்படி அமெரிக்க தூதருக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க தூதரகத்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லி பெர்மிஷன் கேட்ட உடனே தமிழ்நாடு போலீஸ் அமெரிக்க தூதரத்துக்கு சொல்லுது உங்க தூதரத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறான் முஸ்லீம்கள் எத்தனை அமைப்பு இந்த ஒரு ஏழு எட்டு அமைப்பு அவன் ஷெடியூல் கொடுக்குறான் இத்தனாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு இந்த அமைப்புக்கு பத்து மணிக்கு இந்த அமைப்புக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த அமைப்புக்கு நாலு மணிக்கு இந்த அமைப்புக்கு அவன் ஷெடியூல் போட்டு கொடுக்குறான் எங்க நிக்கணும் அமெரிக்க தூதரத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஆயிரம் வழக்கு பள்ளிவாசல் தான் நிக்கணும் அதை தாண்டி வரக்கூடாது நீ கத்துற கத்தியும் காது விடக்கூடாது இந்த நிபந்தனை எல்லாம் அமெரிக்க தூதரம் போட்டு கொடுத்து நம்ம ஆளுங்க போய் கத்திட்டு வந்துடுறாங்க என்ன பிரயோஜன சகோதரர்களே இதுவா நாம் இந்த இதுவா நாம் காட்ட வேண்டிய ரியாக்ஷன் இதனால் என்ன பிரயோஜனம் நடக்க போகிறது என்ன பலன் நடக்க போகிறது ஆனால் காட்ட வேண்டிய ரியாக்ஷன் என்னென்றா நல்லா புரிஞ்சுங்க தயவு செய்து அந்த இன்னசென்ட் முஸ்லீம் என்ற படத்தை பற்றி யார் இடத்துல பிரச்சாரம் பண்ணாதீங்க யார் பற்றி பேசாதீங்க ஏதோ ஒரு பைத்தியக்கார படம் எத்தனையோ ப்ளூ பிலிம்கள் எத்தனையோ ஆபாச படங்கள் என்னென்னமோ வருது அந்த மாதிரி இது ஒரு படம் அவ்வளவுதான் இதை பத்தி நாமே பிரச்சாரம் செய்வோமேனால் கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றி கேவலப்படுத்துவதற்கும் அன்னை ஹரிஜாரதி எல்லாத்தால பற்றி கொச்சைப்படுத்துவதற்கும் அன்னை ஆயுஷாரதி எல்லாத்திலும் அசிங்கப்படுத்துவதற்கும் நாமே அவர்களுக்கு பாதை போட்டு கொடுக்கின்றோம் நாமே பாதை போட்டு கொடுக்கின்றோம் இந்த படம் வர்றதுனால எந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த படத்தை பார்த்து இஸ்லாத்தை தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ படங்கள் வருது ஹீரோக்கள் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான் ஹீரோ எகிரி எகிரி அடிக்கிறான் ஒரு ஹீரோ பதினஞ்சு பேர் அடிக்கிறான் அப்படின்ற உடனே தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அதை உண்மை நம்பி தங்கள் ஊருக்குள்ள ஒரு தௌடி வந்த உடனே உடனே ரஜினிகாந்த் வாசலுக்கும் கமலஹாசன் வாசலுக்கும் போய் நிற்கிறாங்க ஐயா நீ வந்து காப்பாதீங்க மக்கள்னு சொல்லி இது பைத்தியகரத்தனமா சினிமா என்பது மக்களுக்கு தெரியாதா இது போலியானது என்பது மக்களுக்கு தெரியாதா இது ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு சும்மா ஒரு டைம் பாஸ் என்று மக்களுக்கு தெரியாதா இதற்கே நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதை பார்த்து முஸ்லீமா முஸ்லீம் அல்லாத மக்கள் ரசூலாவை தப்பா நினைச்சிருவாங்க அனை ஹஜாவை தப்பா நினைச்சிருவாங்க இல்ல நாம் காட்டக்கூடிய எதிர்வினையை பார்த்தான் தப்பா நினைப்பார்கள் ஏனென்றால் படத்தில் உள்ளது போலி நாம் காட்டக்கூடிய எதிர்வினை உண்மை படத்தில் உள்ளது டூப்ளிகேட் நாம் காட்டக்கூடிய எதிர்வினை ஒரிஜினல் அதனால இதைத்தான் மக்கள் தப்பா நினைப்பாங்களே தவிர அந்த படத்தை பார்த்து இஸ்லாத்தை பத்தியோ இஸ்லாமிய சஹாபாக்களை பத்தியோ ரசூல்லாடு மனைவார்களை பத்தியோ யாரும் இது தப்பா நினைக்க மாட்டாங்க நாம் நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் என்றார் சகோதரர்களே இன்னும் வேகமாக இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லாட தீன இஸ்லாத்தை தாவா செய்ய வேண்டும் இன்னும் அழுத்தமாக தாவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன அன்னை நபிமார்கள் சத்திய நபிமார்கள் சத்திய சகாபாக்கள் செய்த தியாகங்கள் என்ன நபிமார்களுடைய மனைவிமார்கள் செய்த தியாகங்கள் என்ன இந்த உண்மை சம்பவங்களை அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய நம்முடைய கடமையை தவிர இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் அமெரிக்க கொடியை எதிர்க்கிறது அமெரிக்க குதூரத்தை ஆர்ப்பாட்டம் பண்றது முற்றுகையிடுவது இவை அனைத்தும் அரசியல் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் உதவுமே தவிர இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவாது இஸ்லாத்துக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகவே நாம் முஸ்லீம்கள் அது அஸ்ஸாம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமெரிக்கா பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது போன்ற சினிமா விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய ஆக்கப்பூர்வமான எதிர்வினையை காட்டுவோம் தேவையில்லாமல் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேரணி என்று நம்முடைய சக்தியையும் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய ரத்தத்தையும் பாழாக்க வேண்டாம் என்று முஸ்லிம் சகோதரர் கேட்டுக்கொள்கின்றேன் வல்ல ரபுல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அல்லா ரபுல் ஆலம் தீனல் இஸ்லாத்திற்கு மேலும் மேலும் கண்ணியத்தை கொடுப்பானாக எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய எதிரிகள் அல்லாடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் அதோடைய பன்மடங்கு அளவுக்கு ரபுல்லான் இஸ்லாமிய வளர்ச்சி கொடுப்பானாக இறுதி வரை மூமினாக வாழ்ந்து மூமினாக இருந்து மரணிக்கும் நேரத்திலே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹர் தாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்தூ